டீச்சர் எப்படி இயர்ஸ் ஆச்சு தேர்ட்டீன் இயர்ஸ் ஆச்சு தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆச்சு நைன்டி எயிட்டில் நான் சேஞ்ச் பண்ணேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணாருன்னா சரி சாரி அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அதை க்ளோஸ் பண்ணி திருப்பி நான் என்னோட மேரேஜ் ஒரு டெ தேர்ட்டீன் இயர்ஸில் அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு மேரேஜ் பண்ணாங்கன்னா மாமா அப்பா இருந்தாங்க ரிலேட்டிவ் தாங்க நான் கம்போ நான் மேரேஜ் வாங்கியில் ஒரு கம்பெனியில் இருந்தாருங்க அப்புறம் வே வச்சுருந்தாருன்னா அப்புறம் ஒரு three four year two years கழிச்சு அது ரொம்ப ஹாரபிளாக டெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்ரோ பண்ணிவிட்டு திருப்பி வந்து அவர் வந்து ஒரு ஷாப் வச்சார் ப்ரொவிஷனல் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி என்னோடய அக்கா ஹஸ்பண்ட் அவரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் வச்சாருங்க அது முடிச்சுட்டு அவர் வந்து அதுவும் வந்து பிரச்சனையில் இதாகிடுச்சு கொலாப்ஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டார் ஒன் இயர் திருப்பி வந்து சரி நான் இதே பிஸ்னஸ்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக என்னென்னா இந்த மிஷினரி ஸ்பேர்ஸ் எல்லாம் செய்வாங்க கம்பெனி வச்சுருக்காங்க அந்த மாதிரியான எல்எம்டபிள்யூக்கு வெண்டாராக இருந்தார் திருப்பி வெண்டாராக திருப்பி மிஷின்ஸ் எல்லாம் வச்சு நான் பர்சனல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து திருப்பி வச்சு திருப்பி அவருக்கு வந்து மிஷின் இது பண்ணாமல் இந்த டூ இயர்ஸ் பேக் அதை திருப்பி க்ளோஸ் பண்ணார் திருப்பி இப்போ என்னென்னா இப்போ ஜாபுக்கு ஒன் இயர் போய் அவர்னால ஜாப் போக முடியாமல் ஜாப் டென்ஷன் இந்த இது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார் ஒன் இயர் ஆச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்காரு எனக்கு ஷேர்ஸ் வந்து எனக்கு பண்ண பிடிக்காது அவருக்கு அது பிடிக்குது அது வந்து அதனால் அது இப்போ கான்ட்ராவர்சியாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நான் அதை வந்து அவரோட போக்கில் நான் விட்டுட்டேன் ஏதோ பண்ணிட்டு அவரோட போக்கில் நான் எதோ இன்வால்வ் ஆகாமல் நான் விட்டுட்டு இருந்தேன் இப்போ அவர் ரெண்டு பேருமே காணிக்கலாம் ரெண்டு பேருமே காணிக்கலாம் ஒரே ஏரியாவை புளிமுத்திரம் அவர் புளிமுத்திரம் அம்மா தோட்டம் அம்மாவும் தோட்டம் சுண்டக்காம தோட்டம் அந்த டாக்டர் லிமிட்டர்ஸ் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு அவர் வந்து இப்போ சரி ஜாப் போகலான்னு சொல்லிட்டு டூ இயர் டூ டூ மந்த்ஸில் அவருக்கு ஜாப் ஒசூரில் கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இதான் இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ப்ராப்ளம் என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சூப்பர் இப்போ அந்த மாதிரி இருக்குங்க இப்போ வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனையெல்லாம் கிடையாது இந்த என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் எதுவுமே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்ல டைம் ஆனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் அமையலை அப்படிங்கிற ஆனால் அது வந்து அதாவது நம்மளோட ஃபேட்டுன்னு நினச்சி நான் இப்போ விட்டுட்டு இருந்தேன் எனக்கு என்னோட பிஸ்னஸ் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் நான் வந்து எனக்கு எம்ப்ராய்டரி வித் ஸ்டிச்சிங் போட்டுருந்தேன்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆளெல்லாம் கிடைக்காம ஒரு தனி tailor shop tailor shop machines வச்சுருக்கீங்க நான் ஆக்சுவலாக ஒரு டூ த்ரீ மிஷின்ஸ் வச்சுருக்கேன்னா அது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க தைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க ஆர்டர்ஸ் எப்படி கிடைக்கும் ஆர்டர்ஸ் தான் நல்லா இருக்குது எனக்கு தைச்சு இது பண்ண முடியல எனக்கு வந்து ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டூ மந்த்ஸாக கொஞ்சம் லாஸில் தான் போயிட்டுருக்கு ஏன்னா என்னோடய இதுக்கு நான் ஆளுக்கு சேல்ரி கொடுக்குறது ரெண்ட்டு எல்லாம் பாதையில் எனக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆக மாட்டேங்கிறாங்கன்னா ஆள் இல்லாத பற்றாக்குறையினால் ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது அந்த டென்ஷன் மைண்ட் இருக்குது எனக்கு கட்டிங் கொடுத்துருக்காரு அவரோட டென்ஷன் எனக்கு நல்லாவே இருக்குது மைண்டில் அவர் பயங்கர ப்ரெஷர் ஜா அவர் அது இது பேசிகிட்டே இருப்பாருங்க ஆனால் நல்லா பண்ணுறாரு அவருனால தான் வந்து இந்த பிஸ்னஸே ரன் பண்ண முடியுங்க அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவர் தான் கட்டிங் பண்ணுறாரு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் கிடையாது வேறு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு இன்னொருத்தர் கட்டிங் மாஸ்டர் எனக்கு கடையில் இருக்கார் ஓகே ஓகே என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் கிடையாதுன்னா இது வந்து கட்டிங் மாஸ்டர் கடையில் இருக்கார் இப்போ வந்து நான் அவரை வந்து அவாய்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டுனா கடையிலேருந்து இப்போ வெளியே அனுப்பிச்சு அவர் தனியாக ஷாப் போட்டு எனக்கு எடுத்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காருன்னா அவரோட டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அவர் வந்து ரொம்ப அவர் தான் கடை ஓடுது அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் அவர் வந்து முஸ்லீம்ஸ் டென்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னா மற்றபடி அந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் பையன் வந்து அவனை ரொம்ப அமைதியான பையன் அவன் பாட்டுக்கு காலையில் குச்சி கிளம்பி போடுவான் சாயங்காலம் வந்துடுவான் அவன் கூட எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டென் மினிட்ஸ் கூட டெய்லி நீங்கள் எப்போ கடைக்கு போவீங்க காலையில் வந்து டென் தேர்ட்டி அந்த அந்த ரேஞ்சில் கிளம்பி வந்துடுவேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போகணும்னு வந்துடுவேன் ஒரு சில நாள் நான் வரையில் இருப்பேன் ஆனால் எனக்கு டயர்டாக வந்து தூங்கிடுவேன் அப்புறம் அவன் டியூஷன் போயிடுவேன் நான் கிளம்பி கடைக்கு வந்துடுவேன் நைட்டு நான் திரும்பி வரது மேக்ஸிமம் டென் ஆகிடுதுங்க நைன் தேர்ட்டி டென் ஆகிடுது அவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது கடையில் வர வேண்டியதாக உங்களுக்கு இப்போ எப்படி இன்கம் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஃபேமிலி வந்து அவர் பார்த்துக்கிறாருங்க அவருக்கு ஷேர்ஸில் அதில் இதில் எல்லாம் ஃபேமிலி ரன் பண்ணுறதுல இப் நான் அவர் பார்த்துக்கிறார் என்னோடய பர்சனல் எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னா ஃபேமிலி மட்டும் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு அப்புறம் இந்த டூல்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்துக்குவாங்க அப்புறம் இது எப்படி ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பாதிக்கப்படுதா இல்லை இந்த ஆள் கிடைக்கலைங்கிற டென்ஷன் ஆள் கிடைக்கலைங்கிற டென்ஷன் டென்ஷன் ஆள் இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் தனக்கோல எனக்கு ஏர்ன் பண்ணிடுவேன் ஒரு தைரியம் இருக்கும் ஆள் கிடைக்காத டென்ஷன் ஜாஸ்தி இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க டூ மினிட்ஸ் பிஃபோர் இந்த கடையோட சுச்சுவேஷன் இல்லை இதுக்கு முன்னாடி இதோட ப்ரெஷர் நான் ஆக்சுவலாக நான் இந்த கடை ஸ்டார்ட் பண்ண டூ இதுக்கு கடை ஸ்டார்ட் பண்ணாமல் முன்னாடி ஸ்டிச்சிங்லாம் வெறும் எம்ப்ராய்டரி பண்ணி மட்டும் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு எம்ப்ராய்டரி பண்ணி தரவர் வந்து ஒரு முஸ்லீம் அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தார் அப்போ அவர் அவரோட அவர் எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கையில் அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட நீங்கள் வந்து கடை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெய்லர் ஷாப் வச்சிங்கன்னா நீங்களே எம்ப்ராய்டரி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நல்லா கொண்டு போகலாம் அப்படிலாம் சொல்லி நான் பிரெயின் வாஷ் பண்ணி தான் சரி அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நினச்சி தான் நான் கடை ஷாப் வச்சது ஷாப் வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கட்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் கிடைக்காம ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டே இருந்துச்சு ரொம்ப செலவுகள் தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நான் எனக்கு எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்த அவரே வந்து கட்டிங் பழகிட்டாருங்க அந்த கட்டிங் மாஸ்டர் வர சொல்லி வந்து வந்து கட்டிங் பண்ணி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் இயரில் நான் ஷாப்பில் வச்சுருந்தப்போ காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் ஜாபுக்கு இருக்க மாட்டார் அவரோட டைமுக்கு வருவார் அவரோட டைமுக்கு போவார் அப்போ ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸு மூணு ப்ளவுஸை கட் பண்ணி வரேன் அப்போ எனக்கு டோட்டலாகவே பார்த்தா அவரோட சேலரி அது லாஸ் தான் ஆனால் நான் சரி ரெண்ட் வந்து அப்போ ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சுன்னா அதனால் ரெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு சரின்னு இவரை நான் இவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இவரை வெளியில் அனுப்பிச்சிட்டு நான் வேற ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு இவரை வெளியில் அனுப்பிச்சிட்டு வேற ஏற்பாடு பண்ணாங்க இன்னொரு ஷாப் இது என்னோட வந்து மெயின் ரோட்லேயே ஒரு ஷாப் இருக்குதுன்னா அந்த ஷாப் வந்து ரொம்ப குட்டி மெயின் ரோட்டில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன் இவர் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்டெப்ஸ்க்கு மேலே ஒரு ஷாப் எடுத்து மிஷின்ஸ் எல்லாம் அங்கே வாங்கிப்போம் எல்லாமே பண்ணி செட் பண்ணி ஒரு ஆளை செட் பண்ணால் செட் பண்ணேன் கட்டிங்க்கு செட் பண்ண ஸ்டிச்சிங்க்கு செட் பண்ணேன் கட்டிங் செட் பண்ண ஆள் வந்து நல்ல கட்டிங் மாஸ்டர் தான் நல்லா ஒரு நல்ல நேமான ஆள் தான் அது என்ன ஆச்சுன்னா அவர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா தான் வருவார் அப்புறம் அவரோட ப்ளவுஸ் வந்து என்னோடய கடை எல்லாத்துக்கும் செட் ஆகலைங்க கட்டிங் பண்ணிவிட்டு அவர் வச்சுட்டு போயிடுறாரு ஸ்டிச்சிங் பண்ணி எனக்கு செட் ஆகலையும் கூப்பிட்டா வரமாட்டேங்குது கூப்பிட்டா வர வரேன் அவருக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணாமல் இப்போ எனக்கு கட்டிங் திருப்பி எனக்கு எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துருந்தாருல அவருக்கு வெளியில் போனோம்னா அவருக்கு கடை எடுத்துட்டாரு ரெண்ட் கொடுத்து ஃபேமிலி ரன் பண்ண அஃபோர்டபுள் இல்லாமல் திருப்பி அவர் எங்கிட்ட தான் வேலையில் எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ இப்போ திருப்பி அவர் கட்டிங் பண்ணால் தான் கடையில் செட் ஆகுது நீட்டாக அவர் அவ்வளோ நல்லா பண்ணி கொடுக்குறாரு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணுறது வரவே இல்லை அவர் வரல அவர் வர்றேன்னு திருப்பி நான் நல்ல அமௌண்ட்லாம் நல்லா பேமெண்ட்லாம் தரேன்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தார் வர வரேன்னு பட் அவர் கரெக்டாக வராதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் அவர் வந்தாலும் என்ன ஆகுதுன்னா ப்ளவுஸ் பயங்கர ஆல்ட்ரேஷன் வருது அந்த கரெக்டாக வந்து பார்த்து ஸ்டிச் கட் பண்ணுறதில்ல ஆனால் இதுக்கு நல்ல கட்டிங் மாஸ்டர் இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க அளவு நீங்கள் எடுக்கிறதுல கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா நான் இவருக்கு எடுத்து கொடுத்தா இவரோட இவர் கட் பண்ணுற ப்ளவுஸ் கரெக்டாக வருது அதனால சரி அவரும் ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பெரிய கடையிலலாம் வேலை செஞ்சுட்டு நம்ம கூப்பிட்டோம்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது ஏதாவது அவரோட தேவைக்கு அப்போ என்ன இன்னைக்கு ஒரு ஆயிரரூபா வேணும் அப்படின்னா இங்கே வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிட்டாரு அப்போ அது வந்து நம்மளுக்கு கடைக்கு சூட் ஆகாது ஒரு ரெகுலராக இருந்தால் தான் இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் நீங்கள் எனக்கு நீங்கள் குழந்தை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் அர்ஜென்ட் கேட்டாங்கன்னா இவர் பத்து நாள் கொடுக்க வந்தாருன்னா என்னால் அது பண்ண முடியாது அதனால நான் சரின்னு சொல்லிட்டு இவர் பாய் எப்படி அவர் வந்து தனியாக கடை எடுத்துட்டாருங்க அவருக்கு வழி இல்லைங்க என்ன என்னோட கடையில் வேலை எடுக்கல ஆனால் வெளியில் எடுத்தால் வழி இல்லை ஆனால் என் கடையில் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் சரின்னு கட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு ஆள் தான் ஸ்டிச்சிங்க்கு ஆள் வந்து ஆப்போசிட்டே நான் ஒரு கடை எடுத்து டோட்டலாக ஃபைவ் தௌசண்ட் ரெண்ட் கொடுத்து ஒரு ஆளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நாளைக்கு ரெண்ட் இது கொடுத்து சேல்ரி கொடுத்து வச்சு பண்ணாங்க ஒன் வீக்காக அவங்க வர்றதில்லை ஒழுங்காக வர்றதில்லை அப்போ எல்லாமே ஸ்டாக் ஆகிடுது அப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க டிலே ஆகிட்டே இருக்குது அந்த ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக போக மாட்டேங்குது நானும் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மூத்தாக கொண்டு போனால் நிறையா ட்ரை பண்ணி பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் தான் ஆகுது இல்லையோ லாஸ் தான் ஆகுது ஒரு கெயின் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் அந்த job cutting job tailoring job பண்ணணும்னு நினச்சிக்கோங்க அதான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி மட்டும் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ஏன் அப்படி அந்த ஃபீலிங் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு மீனாஸ்தி இருக்கா கீதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவள் வந்து நான் ஆயில் அவளுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது எனக்கு இருந்துச்சு ரெண்டு பேர் அவள் வந்து எனக்கு வேலையை எடுத்து கொடுப்பா நான் அப்படியே நானும் வேலை எடுப்பேன் ரெண்டு பேர் நான் வீட்டில் இருந்து எல்லாம் போட்டு அவளுக்கு பீஸ் கொடுத்துப்பேன் அவள் எவ்வளோ கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது நான் இந்த வேலைக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லி நான் செஞ்சு கொடுத்துருவேன் அவள் அப்படி தான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இடையில ஒரு two one and half years back வந்து வந்து ஒரு நான் ஷாப் வச்சு புதுசில் ஒரு கஸ்டமர் வந்து ஈரோட்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் நிறையா வேலை கொடுத்தா அப்போ நான் வந்து அவ்வளோ அர்ஜென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லி இவர்கிட்ட கொடுத்து இவர் என்ன பண்ணார் நான் சொல்கிறது புரியுதுங்களா புரியுதுங்க ஹஸ்பண்ட் இன்வால்வ் இதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் எப்படி இந்த டெய்லரிங் ஜாப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க சொல்கிறேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் இதில் இல்லைங்க அந்த ஃபீல்டில் என் ஹஸ்பண்டே இல்லைங்க என் ஃப்ரெண்டு தான் இப்போ அவள் கொடுத்து அவளோட ஜாப் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வந்து என் ஃப்ரெண்டை என் ஃப்ரெண்டு நானும் பண்ணுறது வந்து இவர் அவாய்ட் கட்டிங் மாஸ்டர் அவர் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார் எந்த கட்டிங் மாஸ்டர் வந்து முஸ்லீம் முஸ்லீம் நான் எந்த ஜாப் கொடுத்தாலும் வந்துட்டு நான் வெளியிலேருந்து எடுத்து கடையோட நேம் வராது நீங்கள் வெளியிலேருந்து எதுக்கு எடுக்கிறீங்க டேரெக்டாக எடுக்கணும் நான் சொல்லி நான் அவர் அவரோட அவரோட கேரக்டர் வந்து ஒரு எனக்கு என்ன தெரிஞ்சு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி தான் அவரோட கேரக்டர் நீ நான் வந்து யாரையுமே இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு டார்ச்சரான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவர் என் கடையில் இருக்கிற வரைக்கும் அப்படி ஆடிட்டு இருந்தாரு இப்போ நான் வெளியில் அனுப்பிச்சோன்னா அவர் கடை அவர் வாடகையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன கெஞ்சிட்டு இருக்காரு நான் எது நான் என்ன சத்தம் போட்டாலும் அமைதியாக இருப்பார் இப்போ என்ன என்ன இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ என்ன கேட்குறாருன்னா என்கிட்ட நான் டெய்லரெலாம் அரேஞ்ச் பண்ணி நான் தைச்சி தர்றேன் நீங்கள் வாங்கி உங்கள் கடையில் எனக்கு வேலை மட்டும் கொடுங்க நான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி எனக்கு தர்றேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கிற செக் பாயிண்ட் கடைசியில் அது எனக்கு செக் பாயிண்ட்டா இல்லை நல்லதா இல்லை கெட்டதான்னு எனக்கே தெரியாமல் இப்போ திண்டாடிட்டு அப் அப்படி தைச்சி தரேன்னு சொன்னாலும் கொடுத்தாலும் மெஷின் அவருக்கு பண்ணும் அவருக்கு மிஷின் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அஃபோர்டபுள் கிடையாது இல்லை உங்கள் கடைக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லை இல்லைங்க அவர் கடைக்கு நான் வேலை தரணும்னு நினைக்கிறாரு நான் கட்டிங் கொடுத்துட்ருக்குறாங்க அவருக்கு தான் இப்போ என்னென்னா ஸ்டிச்சிங் வந்து அவரே பண்ணித்தரேன் ஆள் வச்சு பண்ணித்தரேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் எனக்கு இந்த பீஸ்க்கு இந்த ரேட் கொடுத்துங்க நான் ஃபினிஷ் பண்ணி கொண்டு தர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் வந்து அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா டேலண்ட்லலாம் நல்ல பர்சன் நல்ல டேலண்டட் பர்சன் தான் பட் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி என்ன பேசுறது அவருக்கே தெரியாதுங்க அப்படியே பேசுவார் அப்போ யார் என்ன யாருன்னே பார்க்க மாட்டார் பயங்கரமாக பேட் வேர்ட்ஸில் பேசிப்பாரு கடையில் இருக்கும்போது கடையில் இருக்கும்போது டென்ஷன் தான் அது எல்லாம் தாங்க முடியாமல் நான் வெளியில் அனுப்பிச்சது வெளியில் அனுப்பிச்சது வெளியில் அனுப்பிச்சிட்டு இப்போ என்னென்னா இந்த இந்த இப்போ வந்து என்ன இப்போ வந்து என்கிட்ட என்னங்கிறத நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு பீஸு நீங்கள் வந்து கடையில் எடுத்து சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து என்னை வந்து செக் பாயிண்ட் பண்ணுறதுக்கு என் கார்னர் பண்ணுறதுக்கு பண்ணுறாரா ஸ்டிச்சிங் மேலே இல்லாமல் கார்னர் பண்ணுறதுக்கு பண்ணுறாரா இல்லை நிஜமாக ஹெல்ப் நிஜமாக ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல ஆனால் அவர் வந்து நிறைய இப்போ என் ஃப்ரெண்டு கீதா எல்லா என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் தெரியும் காண்டாக்ட் ஆனால் அவர் வந்து அவர் வேலையெல்லாம் கேட்டு காண்டாக்ட்லாம் போகவே இல்லை இத்தனை நாளைக்கு போகல முந்தாடி கூட அவள் பார்த்துருக்குறா நல்லா நல்லா அவள் விசாரிச்சிருக்கா இவரை நல்லா இருக்குங்க இவர் வந்துட்டாரு ஒரு சில வகையில் நேர்மையாக இருக்கார் ஒரு சில இதில் கேம் விளையாடுற மாதிரி பண்ணுவார் அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து நான் ஏன் அவர்கிட்ட காண்டாக்ட் கொடுத்தேன்னா அவள் காசு விஷயம் அப்படி அது ஸ்டிச் பண்ணி கொடுத்து சரியில்லைன்னு சொல்லி அவன் காசு கொடுக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் எனக்கு தரணும் தரலைங்க அவன் வந்து ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணால் காசு அந்த காசுங்கிற இதில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து சரியாக வந்து வரவு செலவு கரெக்டாக இல்லை அதனால எனக்கே ஒரு மாதிரி ஆகி அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அது அந்த ஈரோடு கஸ்டமரோட பிரச்சனைனால நம்மளுக்கு பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ வந்து ஏதாவது பேசிக்குவாங்க இப்போ அவளுக்கும் பிரச்சனை பேசிக்குவோம் அவ்வளோதான் பட் அவர் நாங்கள் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் பேசிக்குவோம் பட் இப்போ என்னென்னா இப்போ அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து என்னோட என்னோட ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்னு சொல்லி கொண்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் மட்டும் கொடுக்குறேன் பட் காசு கொடுத்து வாங்கிப்போம்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருப்பாங்க இப்போ எல்லாரும் கேட்டு வாங்க எடுத்துகிட்டு போனால் ரெண்டு நாளில் கொடுத்து விட்டுறான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறா திருப்பி இப்போ கரெக்டாக போயிட்டு இப்போ வந்து இப்போ வந்து ரொம்ப லிமிட்டடாக கம்மியாக கொடுத்துருக்குறாங்க இப்போ கான்டாக்ட் இருக்குது பட் பெருசாக அவங்க ஸ்டிச் பண்ணுறது இல்லை அவங்கள ஸ்டிச் பண்ண அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது ஆர்டர் மட்டும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து எடுப்பாரு அவங்க ஈரோடா அவங்க ஈரோடு இல்லை மீனா எஸ்டேட்டில் இருக்கிறாங்க ஈரோடுலேருந்து ஒரு கஸ்டமர் அவளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அவள் வந்து அவங்களுக்கு எந்த வேலை இந்த மாதிரி டெய்லரிங் எம்ப்ராய்டரி இருக்குதுன்னு சொல்லி அவள் அவள் பண்ணுறதாக சொல்லித்தான் வேலை எடுக்கிறான் அதை வந்து எங்கிட்ட தான் கொடுத்து பண்ணி வாங்கி தந்துடுறான் இதனால நீங்கள் எப்படி எஃபெக்ட் ஆகுறீங்க இதனால இப்போ வந்து ஸ்மூத்தாக போடுறதில்லன்னு சொன்னீங்க இப்போ இவரோட டார்ச்சர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அது வந்து இப்போ எனக்கு வந்து என்னென்னா யாரையும் நம்ப முடியறதில்ல நான் எல்லாத்தையும் இப்போ வந்து எனக்கு இதே வந்து இவர் தைச்சிட்டு நான் முதல்ல நான் ஷாப் ஓப்பன் பண்ணப்போ வந்து ஒருத்தர் கட்டிங் பண்ணி கொடுத்து இவருக்கு தெரியாதுல்ல கட்டிங்க இப்போ இருக்கிறவருக்கு வாய்க்கு தெரியாது கட்டிங் பழகி கொடுத்துட்டு வந்து ஒரு டெய்லரை கூப்பிட்டு வந்து தைச்சிட்டு இருந்தாரு அந்த டெய்லர் வந்து பொண்டாச்சு அவருக்கு வந்து மெஷின் கொடுத்துடலாம் நம்ம தைச்சு கொடுப்பான்னு சொல்லி ஒரு மெஷினை கொடுத்து விட்டாருங்க என்கிட்ட பேசி ஒரு மெஷின் கொடுத்து விட்டாரு இப்போ அந்த மெஷின் ஒன் இயர் அவருங்க வீட்டில் தான் இருக்குது அவர் எனக்கு தைச்சு தரவில்லை நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு ஒரு நாள் அவர் வந்து பாய் மே அவர் மேலே குறை சொல்கிறது இவர் வந்து அவர் மேலே குறை சொல்கிறது இப்படியே இருந்துச்சு அந்த அந்த டெய்லர் வந்து எனக்கு வேண்டி பேசுகிறானா இல்லை அவருக்கு வேண்டி பேசுகிறாரான்னு எனக்கு தெரியுதே இல்லை இவன் இவர் என்கிட்ட பேசியில் எனக்கு சாதகமாக பாய் டபுள் கேம் விளையாண்டாரு நான் வர்றேங்க நான் வேலைக்கு வரேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட அவரு சொல்கிறது பார்த்தா அவர் என்னங்கிறாரு இப்போ இந்த பிரச்சனை ரெண்டு நாளாக போயிட்டுருக்குன்னா மெஷின் கேட்டேன் அவங்களுக்கு மெஷின் கொடுக்குற ஐடியா இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு மிஷின் ஒன் இயர் ஆக போதும் மிஷினோட காஸ்ட் வந்து டென் தௌசண்ட் மேம் இப்போ நான் மெஷின் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து சர்வீஸ் சார்ஜெலாம் பண்ணிட்டாங்க சரி அந்த சார்ஜ் எல்லாமே கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் அவர் கூப்பிட்டு மெஷின் கேட்குறாரு பாய் அவர் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னார் என்ன ஈஸ்வரன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லைங்கன்னா நான் இவன் ஈஸ்வரன் வந்து தைப்போ அந்த அந்த ஸ்டிச் பண்ணுற டெய்லர் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் வந்து ஹவுஸ் தைச்சி தைச்சு தராங்க போயிடுறான் இந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்குறாங்க அப்போ நான் வந்து வேறு ஆள் தெரிஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து இவர் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு நான் வேறு ஆள் இவன் ஈஸ்வரன் தான் எனக்கு கூப்பிட்டு வந்து விட்டா அப்படின்னு ஒரு டெய்லரை கட்டிங் மாஸ்டர் அவருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாங்க அவரு ஃபுல் ஒன்று ஒன்றுமே எல்லாமே ஒரு கட்டாலாம் பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால நான் வந்து அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த பொண்ணு கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறது இதெல்லாம் இருந்தங்காட்டி நான் வேண்டாம்னு சொல்லி இருந்தேன் அவர் வந்து நான் கூப்பிட்றதே இல்லை விட்டுட்டேன் அந்த ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் கொடுத்ததும் போச்சு இல்லை நான் இருந்தேன் இப்போ இந்த ஈஸ்வரன் கிட்ட மெஷின் கேட்டதுன்னா அவங்க மெஷின் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நல்லா போயிட்டு இருந்துச்சு பாய் வந்து என்னை அந்த கடையில் வேலை செய்யலாம் நான் பண்ணி தரேன் அது பண்ணி தரேன் என்னோட மிஷின் என்னோடய கடைன்னு சொன்னார் எல்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்து இப்போ வந்து எனக்கு வேலையே தரதில்லை மிஷின் எடுத்து கொடுத்தீங்க வேலை தரணும் இல்லை வேலையே தரதில்லை அப்படி நான் சொன்னேன் எந்த விஷயம் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் வந்து வேலை எடுத்துகிட்டு போய் தைச்சி தரேன்னு சொன்னீங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை எடுத்து தராமையாக இருந்துருக்குற நீங்கள் வர்றதே இல்லை ஒரு டைம் கொடுத்து விட்டால் ரொம்ப அர்ஜென்ட் ப்ளவுஸு என்னோடய ஃப்ரெண்டு கீதா இருக்காங்க அவரோட கஸ்டமரோட ப்ளவுஸு கிட்டத்தட்ட ஒரு இருபது ப்ளவுஸ் கல்யாண ப்ளவுஸு எல்லாம் கல்யாண நாளே முடிச்சு இவங்க அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு போயிட்டாங்க போ அண்ணன்னா பெரியப்பா பையங்க போனேன் அதை கரெக்டாக எடுத்து நான் அதுக்கப்புறம் டெய்லர் இல்லாமல் நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் சுத்தம் பயங்கர ப்ராப்ளம் ஆகி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து பொள்ளாச்சிக்கு நாங்கள் உப்படம் கொண்டு போய் பஸ் ஏற்றி பொள்ளாச்சி பஸ் கவர் கொடுத்துட்டு அவங்க வாங்கி அவன் தைச்சு ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சுங்க ஒரு ஸ்டிச்சிங்னா ஒரு யூனிட்டில் இருந்து ஸ்டிச் ஆகி வர்றதை விட இப்படிலாம் கொடுத்து வீட்டிலாம் தைக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு அவனும் வரல கடைசியில் நான் விட்டுட்டு இருந்தேன் இவர் பாயும் வந்து கடையில் பிரச்சனை வாங்கிட்டே இருந்தாங்காட்டி நான் ஏதோ ரெண்டு மூணு ப்ளவுஸ் கட் பண்ணுறது பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு டெய்லர்கிட்ட கொடுத்து கூட தைச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்போ நான் மிஷின் கேட்டோன்னா இவ்வளோ நாள் அன்னைக்கு வந்து ஒரு நாள் சரி நான் பாய்கிட்ட பேச வேண்டாம் நான் வந்து கூப்பிட்டு நீ வரேன்னா வந்துக்கும் ஈஸ்வரன் யாராவது கட்டிங் மாஸ்டர் இருந்தால் கூப்பிட்டு வந்துக்கலாம்னு சொன்னேன் சரி நாங்கள் பொள்ளாச்சியில் தெரிஞ்சவர் இருக்கிறாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னா அவரு தான் இல்லாமல் அட்வான்ஸ் அஞ்சாயிரம் கொடுத்து போயிடுச்சு ஈஸ்வரன் வந்தவன் என்னென்னா ஒரே ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு ரெண்டாயிரம் வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க அக்கா கல்யாணம் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு வரவே இல்லை இவ்வளோ நாளைக்கு வரல நான் இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் மூணு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் வந்துட்டு மிஷினை கேட்குறீங்களா நீங்கள் எனக்கு என்ன நான் ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன் அதுக்கு நானாக பொறுப்பு நானாக உங்களை கூப்பிட்டேன் எனக்கு எப்படி தெரியும்ட்டு பாய் அந்த பாய்க்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க உங்கள் கடைக்கு அந்த பாய் வந்து தனியாக கட்டிங் மட்டும் பண்ணி பண்ணிட்டேன் இந்த ஈஸ்வரன் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து நான் மணின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஆள் இலக்கிய இந்த பாய்ங்கிற அவர் வந்து எந்த ஊர் அதே புளிமுத்தூர் சேர்ந்து அவர் வந்து உட்கடம் உட்கடம் அவர் ஃபேமிலி எப்படி இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை இருக்கா குழந்தை இருக்காங்க கல்யாணம் அவருக்கு நாலு குழந்தை இருக்காங்க கடைசி குழந்தை டெலிவரி கூட நான் தான் கொடுத்தேன் ஆக்சுவலாக அவர் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி பண்ணி நிறைய காசு வாங்கியிருக்காருங்க காசு வாங்கிட்டு எனக்கு வந்து என்னமோ அவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து கொடுக்க வேணாம்னு சத்தம் போடுவார் இங்கே வேலை போகணும் இந்த கஷ்டமும் உங்கள் ஹஸ்பண்ட் தெரியுங்களா நீங்கள் இவ்வளோ கடையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுங்க பிரச்சனை எதுவும் தெரியும் ஆனால் நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறேன்னு தெரியாது ஏன்னா நான் தெரிவிக்கலாம் நான் நினைப்பேங்க தெரி ஆனால் எனக்கு இவர் போ இவர் வந்து சரி நான் இப்போ அனுப்பிச்சி வச்சுட்டேன் ஏன் வந்து எனக்கு தெரியுதுங்க நான் வந்து தப்பு தான் ஏன் இவர் அனுப்பிச்சி வச்சுட்டேன்னா என்னோடய கடை வந்து வாங்கின ப்ளவுஸில் அப்படி நின்று போயிடும் திருப்பி வந்து அது ப்ரொசீட் பண்ண முடியாது இப்போ வந்து எனக்கு என்ன தெரியல இவருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் எதுவும் அமையணும் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காரு நான் ஒன்றும் இப்போ தொந்தரவு பண்ணுறது இல்லை இல்லைங்களே நீங்கள் டெய்லி கடைக்கு போயிட்டு வரீங்க நீங்கள் லேட்டாக வர்றதுனால அவர் ஏதாவது கேட்குறாரு ஃபுட் இல்லைன்னா சத்தம் போடுவார் நைட் வந்து ஒரு டைமுக்கு அவர் என்ன பண்ணுவார் காலையிலேருந்து வீட்டில் என்ன பண்ணுவார் ஐடியா ஷேர் மார்க்கெட் பார்த்துட்டு இருப்பார் என்ன பண்ணுவோம் ஷேர் ஓ சரி மார்னிங் ஈவினிங் வரைக்கும் இதான் வேற எங்கேயும் வெளியே போக மாட்டார் வெளியில் போக மாட்டார் ஏதாவது ஏதாவது ஒரு வேலை டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு கம்பெனிக்குன்னா சரி போகல கஷ்டம் புரியுது நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு புரியுது நீங்கள் இந்த டெய்லரிங் ஷாப் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வே இல்லை இது பிஸ்னஸ் வந்து கம்மியானதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே நீங்களும் சைடாக பண்ணிட்டு இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ஜாப் போகையில் வந்து அவர் ஜாப் போயிட்டுருக்குல ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து அவர் கண்டிப்பாக நிறுத்திட்டாருங்க இப்போ என்னென்னா இப்போ வந்து எனக்கு என்னென்னா ஒரு ஒரு நல்ல கன்வீனியண்ட்டாக ஒரு ஜாபில் செட்டில் ஆகிடுது இப்போ வந்து டூ மந்த்ஸ் அதான் ஒசூரில் ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்குது அவரோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அவர் வந்து படிப்பு முடிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லிட்டு அலுமினியா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ டூ வீக்ஸ் பேக் என்ன என்ன படித்தாரு டிப்ளமோ டிஎஸ்டியில் டிஎஸ்டிலிங்க செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ ஒரு two weeks back whole family இவரு இவர் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணாங்க ஹோல் ஃபேமிலி எல்லோரும் போய் ஒரு நாள் பிளாக் தண்டரில் ஸ்டே பண்ணி எல்லாம் அந்த ஒரு கெட் டுகெதர் ஆனப்போ அவரோட ஃப்ரெண்டு தன்ராஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து புனேயில் மிண்டான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி மிண்டா வந்து இவருக்கு நல்ல டேலண்ட்டுங்கண்ணா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்ல டேலண்ட் அப்போ நல்ல நாலேஜ்னா நல்ல டேலண்ட்டு டேலண்ட் இப்போல்லாம் வந்து ரொம்ப கம் இப்போல்லாம் வந்து அவருக்கு வந்து ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போல்லாம் வந்து நிறையா கம்ப்யூட்டரில் டெவலப் ஆகிட்டாங்க நிறையா இந்த ஸ்டேஜுக்கு அவர் அவர் இது இல்லைங்க ஆனால் பட் எல்லா மிஷினரி சைட்லேருந்து எல்லாமே நல்ல டேலண்ட்டுங்க அதனால் இப்போ அந்த இவர் வந்து கூப்பிட்ருக்காருங்க ஃப்ரெண்டு வந்து இன்னொரு கம்பெனி ஒசூரில் ஒரு பிளானட் போடுறாங்களாமா மிண்டாவோட அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஓப்பன் ஆக டூ மந்த்ஸ் ஆகுதாம் அப்போ நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் நீ அக்காமடேட் எங்கேயா இருந்தாலும் அக்காமடேட் ஆகிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட இப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால உங்கள் ஹஸ்பண்ட் வேறு வேறு ஏதாவது ஆல்கஹால் சாப்பிட்றது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஹேபிட்டும் கிடையாது ஆல்கஹால் எதுவுமே கிடையாது நல்லா பேசுகிறாரு நல்லா பேசுகிற ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னா அது ஸ்மூத் ஆகிடும் நீங்கள் இதனால் ஏதாவது சண்டை போடுவீங்களா உங்களுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படின்னா அப்படிலாம் ரெகுலராக சண்டை அப்படிலாம் போட மாட்டேங்க எப்பயாவது ஒரு நாள் வாக்குவாதம் வந்துச்சுன்னா வாக்குவாதம் வருங்க அப்புறம் போயிடுவாங்க வாக்குவாதம் வந்தாலும் சரி கொஞ்ச நேரம் பேசி தான் போயிடுவாங்க அப்புறம் அது கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மேலே வந்தால் ஈவினிங் வந்தால் சமாதானம் ஆகிடும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா இல்லை என்ன நாங்களும் நாலு பொண்ணுங்க சிஸ்டர்ஸ் நாலு பேருங்க அம்மா அப்பா விவசாயிங்க அவங்களுக்கு பயங்கர ப்ராப்ளம் தான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய அக்கா வந்து வந்து ஒரு ஆலந்தூரம் சைடில் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அவங்க இருக்கிறது ராமதூரம் பார்சன் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் நல்ல டூ என்ன வெல்டுனா பெரிய அக்காவா பெரிய அக்கா வெல்டுவா தோட்டம் எல்லாமே இருக்குங்க ரெண்டாவது நாங்கள் எனக்கு வந்து அத்தை பொண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பட் எனக்கு எந்த ஒரு சொத்து எதுவுமே இல்லைங்க ஒரு வீடு மட்டும்தான் இருக்குங்க அது ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்க பொண்ணுங்களே இல்லைங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தாங்க என்னோட தங்கச்சி வந்து ஐடி மடன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போயிட்டுருக்காங்க அவங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டே நல்லா வெளியிட்டு கூட தான் இருக்காங்க என்னோட அடுத்த தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு அக்காவோட கொழுந்தாரே கல்யாணம் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபோர்த்து சிஸ்டர்னா அவங்க வந்து யூஎஸ் இருக்காங்க அப்பா அம்மா அப்பாவுக்கே ப்ராப்ளம் தான் அதனால் நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் எனக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணேன் பட் அவங்க இவங்க ஃபேமிலியில் ரெண்டே பசங்க தான் சின்ன பையன் வந்து என்னென்னா இது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காப்ல அவரு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாணம் அவருக்கு கல்யாணம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஆச்சுங்க அந்த மேரேஜ் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவரு என்னோட மாமாவோட மாமா வந்து ஒரு அரசியல்வாதி பாலிட்டிக்ஸில் மாமனார் வந்து பாலிட்டிக்ஸில் இருக்காருன்னா அவரோட தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா அந்த பார்த்தா அவங்க அப்பா அந்த ஜாதகம் வாங்கி கொடுத்த அது வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க அந்த பொண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க ஐ மீன் என் பொண்ணோட ஒய்ஃப் கிடையாதுங்க மாமனாரோட ஃப்ரெண்டு இருப்பாங்க அரசியல் இருக்கிற ஒருத்தரோட பொண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க அந்த பொண்ணு தான் அவங்க அப்பாட்ட வாங்கி ஜாதகத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு அப்புறம் அதெல்லாம் பேசி அரேஞ்ச் பண்ணாங்க மேரேஜ் அவங்க அரேஞ்ச் பண்ணி எல்லாம் மேரேஜெலாம் முடிச்சு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து எங்கள் அத்தை வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க நீ ஏதாவது ஒன்று சொல்கிறத நான் ஏதாவது காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணால் எனக்கு கல்யாணம் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க மாமா அது சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்துட்டு என்னென்னா அந்த மேரிட் ஆன புதுசில் அவங்க கொழுந்தார் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க மேரிட் ஆன புதுசில் வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயத்துனால ஒரு பிரச்சனை பண்ணி பண்ணாருங்க அப்போ அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பார்த்துட்டு பிடிக்கல எங்கள் அத்தா இப்படி பேசுறது அதனால் நாங்கள் மேலே கட்டிக்கிறோம்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மேலே கட்டுறது பிடிக்கல ஆனால் நாங்கள் அதை அப்போஸ் பண்ணி அவர் வந்து மேலே ஷீட் போட்டு தான் கட்டினாரு இப்போ என்னென்னா வந்து மேலே ஒரு ரூம் தான் இருக்கணும் ஒரு ஒரு டெரஸ் ஏற்கனவே கீழே இருந்தது மேலே ஒரு ரூம் இருக்குன்னா நாங்கள் ஷீட் போட்டு கிச்சன்னு ஒரு சின்ன ஹால் வந்து ஷீட் போட்டிருக்கோம்னா ஒரு ரூமில் வந்துட்டு நான் எப்போவுமே டெய்லி வந்து நானும் என் பையன் தான் ரூமில் படுத்துக்கோ ஹஸ்பண்ட் வந்து வெளியில் படுத்துக்குவாங்க ஷீட்டில் கிச்சன் கிட்ட ஹால் இருக்குதுங்க அதுக்கு தான் டிவி பார்த்து படுத்துக்குவாங்க இது வந்து கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்புறம் கீழே அந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே இருக்கும் அவங்களுக்குமே பிரச்சனை வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கும் பொண்ணாருக்குமே பிரச்சனை வந்து ஆக்சுவலாக கல்யாணம் த்ரீ மந்த்ஸ்லேயே த்ரீ மந்த்ஸில் நான் மேலே போனேன் சரி அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் தான் இருந்தாங்க அப்புறம் பிரச்சனை வந்துருச்சு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து பிரச்சனை வந்து ஒன் இயர்க்குள்ளே டைவர்ஸ் ஆகிடுச்சு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வேறே கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க இப்போ அவங்க இங்கே இருக்காங்க அவங்களும் கீழே இருக்காங்க நாங்கள் மேலே இருக்கோம் அப்போ நீங்கள் இருக்கிறது புளிமுத்துரா ஆலாந்துறை புளிமுத்தூர் ஆலாந்துறை என் அக்காவோட அக்காவோட இப்போ புளிமுத்தூர் புளிமுத்தூரில் இது வந்து என்னோட ஃபேமிலி அவர் கொள்ளையர் வந்து பிஸ்னஸ் பரவாயில்லைங்களா நல்லா அவர் ரியல் அவரும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு எனக்கு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாருன்னு தெரியல பட் என்ன பண்ணுறாரு எது பண்ணா எதுவுமே கேட்டுக்க மாட்டேன் அவங்க கூட பேசிக்க மாட்டீங்க அவங்க கூட பேசிக்க உங்கள் மாமியார் கூட மாமியார் கூட பேசுவாங்க மாமனார் கூட பேசி பேசிக்க பேசிக்க ஃபினான்ஷியலாக பார்த்தா தெரியும் இல்லைங்களா அவங்க அவங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் இருக்கு இருக்கான்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு யாருக்கு அவங்க குழந்தைங்க ஃபேமிலியில் அது அது ஆக்சுவலாக எப்படின்னா நான் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் லேவிஷாக இருப்பாங்க சரி அவங்க வந்து லேவிஷாக இருக்க மாட்டாங்க அப்புறம் என்னென்ன பிரச்சனை நாங்கள் வந்து மேலே நாங்கள் தான் கட்டணும் வீட் மேலே கட்டணும் நாங்கள் தான் பொழுதுனாக்க நல்லா கட்டிட்டீங்க மேலே மேலே வந்து இல்லைங்க ஷீட் இனிமேல் தான் நல்லா கட்டணும் ஷீட் தான் போட்டுக்கிறோம் சரி இப்போ என்னென்னா கொழுந்தனார் வந்து எங்கள் அத்தை வந்து கொழுந்தனார் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாருங்க இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க தப்புனா கரெக்டாக தெரியாமல் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து அதனால் அவங்களுக்கு எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் கொழுந்தார் மூணு பேர்த்துக்கு உள்ள ஃபினான்ஷியல் மேட்டரில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் மாமாட்ட எவ்வளோ காசு இருக்குது அது எல்லாமே வந்து பொருந்தாருக்கு தெரியும் எங்கள் தெரியும் எங்களுக்கு கூட எதுவுமே தெரியாது அவங்க ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே இருக்கா யாருக்குன்னா உங்கள் மாமியார் மாமனார் சம்பாதி இந்த ஒரு வீடு தான் இருக்குங்க அது இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக அவங்க அவங்களோட கேரக்டர் எப்படின்னா நான் அவங்க சப்போர்ட் பண்ண நம்ம ஏதாவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நைஸாக ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்குங்க மூஞ்சியை தூக்கிட்டே தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவர் கொஞ்சம் வீட்டிலே இருந்துட்டு நல்லா பேசி அவங்க கூட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் ஷீட்னா எனக்கு மழை ரொம்ப வந்துச்சுன்னா ஒழுகுங்க அதனால் இவர் சரின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி ஏன்னா இனி வந்து ஒரு வீடு தான் வரும் நாங்கள் மேலே இருந்துக்கிறோம் கீழே அவன் பையன் அப்போ சின்ன பையன் தம்பி இருந்துக்கிட்டு ஜான்வரிக்கு மேலே வீடு கட்டிக்கலாம் வந்துட்டு எவ்வளோ ஆகுதோ ஈக்குவலாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து எழுதி கொடுத்துருங்க உங்களுக்கு அப்புறம் மேலே என்ன கீழே பார்ட்டிஷன் பண்ணுறது வீட்டை வீட்டை பிரித்து எழுதி கொடுத்து இவர் வந்து பேசியிருக்கிறாங்க த்ரீ மந்த்ஸ் பேக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாமனார் மாமனார் மாமே கொழுந்தார்கிட்ட பேசி பேசியிருக்காங்க இப்போ வந்து ஆகிற செலவை நீங்கள் வந்து மேலே அந்த இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு டெரஸ் போட்டு பிரித்து இது பண்ணிக்கலாம் ஆகிற செலவை வந்து பாதி பாதி வச்சுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஃபோர் லேக்ஸ் மேலே செலவு பண்ணிட்டோம் அது போயிட்டு போகுது இப்போ எவ்வளோ செலவாகுதோ அது பாதி பாதி வச்சுக்கிட்டா நான் அவங்களுக்கு அப்புறம் அத்தை மாமாவுக்கு அப்புறம் எங்களுக்கு ரெண்டரை சென்ட்டு அவங்களுக்கு ரெண்டரை சென்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க ஜான் வரைக்கும் அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அக்செப்ட் சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற அது வந்து கொஞ்சம் மெயின் ரோட்டே இருக்கிற வீடு உங்களுக்கு எப்படி ஃபினான்ஸ் நீங்கள் எப்படி அந்த வீடு கட்டலாம் ஹவு டு பிஸ்னஸ் இவங்க பேசியிருக்காங்க ஆக்சுவலாக பண்ணிக்கலாம் அது மார்க் ஏதாவது எடுத்து பண்ணிக்கலாம் வீடு கட்டுறப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது லோன் போட்டு ஏதாவது பண்ணி தான் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணணும் ஃபினான்ஷியலாக இப்போ எதுவுமே இல்லைன்னு அரேஞ்ச் ஃபேமிலியிலும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து பெருசாக இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியில் வந்து எனக்கு என்ன தெரியுங்களா ஓ பேங்க்கில் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது டெய்லி அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குதுங்க டெய்லி ரன் ஆகிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எது இன்னொன்று வந்துட்டு எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து துபாயில் இருக்கா அப்படின்னா ஆக்சுவலாக அந்த அந்த அந்த அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகலையும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து எனக்கு தான் நான் நான் கீதா சொன்னேன் எப்படிங்க கீதா சொன்னேன் கீதாவோட கீதாவுக்கு நாங்கள்லாம் மீனா எஸ்டேட்டில் வந்துட்டு இருக்குல்ல அப்போ அவங்களும் அங்கே இருந்தா அப்படின்னா அவங்க வருவா லீவில் கீதாங்கிறவங்க வந்து உங்கள் கூட படித்த ஃப்ரெண்டுங்களா இல்லைங்க இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு அவங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டாக என்னோட என்னோட ரோஹித்தோட ஐ மீன் எப்படின்னா ரோஹித் என் பையன் இருக்காங்க அவனோட கிளாஸ்மேட் இருக்காங்க அவனோட கிளாஸ்மேட் சஞ்சனான்னு சொல்லிட்டு இருப்போம் அவங்க அம்மாவுக்கு கீதா எல்லாம் மீனா எஸ்டிடி இருப்பாங்க சரி அப்படி நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனால் இந்த ஒர்க்னால அப்படியே பிஸ்னஸாக செட் பண்ணி அப்படியே எடுத்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ கீதோட ஃப்ரெண்டு துபாயில் இருக்கிறது கீதா கீதாவோட ஃப்ரெண்டு கிடையாது கீதா வந்து அங்கே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க ஸ்டேஷனரி ஜெராக்ஸ் ஷாப் ஷாப் எங்கள் மீனா ஸ்டே மீனா இன்ஸ்டியூட்டில் புள்ளிக்குளத்தில் இந்தியன் பேங்க் கிட்ட வச்சுருக்காங்க அப்போ வந்து இவங்களாம் சின்னதுலேருந்து கீதா அங்கே வந்து சின்னதுலேருந்தே கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் அங்கே கடை பேக்கரி பேக்கரி பக்கத்தில் இருக்காங்களே வந்து பேசி இவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கு எனக்கு வந்து இப்போது தேர்ட்டி எயிட் ஆச்சு தேர்ட்டி செவன் ஆச்சு அப்படி பேசி அப்படி பழக்காச்சுன்னா ஆச்சுன்னா அப்போ கீதா பழகி அப்போ நானும் போயிட்டுருக்கோம் தெரியுங்க இப்போ வந்து அப்போ அவன் அங்கே அங்கே துபாயிலேருந்து லீவில் வந்தால் பேசுவாங்க நிறைய இந்த மாதிரி எல்லோரும் பேசுவாங்க அப்போ வந்துட்டு இப்போ போயிட்டு ஏதாவது கால் பண்ணி அந்த மாதிரி பண்ணல இப்போ நான் வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால என்ன அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஏதோ ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சுன்னு நான் ஹெல்ப் பண்ணி பண்ணினேங்க அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் ஃபேமிலியாகவே இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரச்சனை எல்லாம் வந்தாங்கன்னா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு போவாங்க அப்புறம் எங்களை ஒரு டைம் துபாய்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போ நாங்கள் போயிருந்தோம் யார் யார் நானும் ஹஸ்பண்டு பையன் நாங்கள் போய் துபாய் போய் ஜாம் ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டுங்கிறது வந்து மேலாக ஃபீமேல் மேல் மேல் ராஜ்கோபால் அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்க போயிருந்தோம் துபாய்க்குங்க ஆக்சுவலாக எப்படின்னா சில ஏதாவது ஒரு ஜாப் அப்படியாவது ஒரு அக்கௌண்டேட் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரிங்க என்னோடய ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கும் தெரியுமா நான் சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க போயிட்டு வந்தாங்க இப்போ ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ரொம்ப சப்போர்ட்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா நான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு வாங்கிக்குவேன் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ பண்ணுறாங்க எனக்கு அப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஏதாவது ஏதாவது விஷயம் அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் அவங்க இது இங்கே இங்கே ஏதாவது கொடுக்குறது வாங்குறது நான் வந்து என் குழந்தை வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் அவங்களுக்கு ஒரு சைட் வாங்கி கொடுத்துருந்தேன் பார்த்த டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா இல்லைங்க அவங்க அப்பா தான் இருக்காங்க அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு அவன் அவன் வந்து ஒரு செவன் இயர்ஸாக இருக்கையில் செவன் இயர்ஸாக துபாய்க்கு போய் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா ஒரு த்ரீ டூ இயர்ஸ் அவருக்கு எவ்வளோ ஏஜ் அவருக்கு வந்து ஒரு இது பார்த்துட்டு இருக்காங்க அவங்க உங்கள் வீட்டு ஏதாவது அந்த ரிலேட்டிவ் சேம் ஏரியாவா எப்படி இல்லை மீனா எஸ்டேட்டு சரி நான் யாராவது இப்போ அவங்க அப்பா பார்த்துருக்காங்க பட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவ்வளோ இது கிடையாது அவங்க அப்பா வந்து டூ த்ரீ இயர்ஸாக அவங்க ஃபினான்ஸ் அனுப்புனது கூட இடம் வாங்குற இடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்காமல் காசு எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாங்க அவங்க அம்மாவும் இல்லைன்னா அப்பா அவங்க அண்ணா இருக்காங்க அவங்க அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் ஆகி பழந்துருக்காங்க இப்போ இவனுக்கு பார்த்துட்ருக்காங்க நீங்கள் மேரேஜ் மேரேஜ் மட்டும் பார்த்துட்ருக்காங்க அங்கே என்ன ஜாப் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கும் அட் ப்ரெசென்ட் வந்து இந்த டெய்லரிங் ஷாப்பில் இந்த மாதிரி நீங்கள் நினச்சது நீங்கள் இந்த ஷாப் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சிட்டு என்ன ரெக்விஷன் இருந்திருக்கும் இல்லைங்களா என்ன நினச்சிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சேன் நீங்கள் அதுலேருந்து தடங்கள் ஆனதுனால மாதிரி மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறதுனால எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் போய் அக்கா தங்கச்சி யாரும் ஜாப் எதுவுமே பண்ணுறதில்ல அவங்க எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு அந்த மைண்ட் ஃப்ரீயாக இருந்து இருந்துட்டு இருக்கிறாங்க நான் வந்து ஒரு டென்ஷனாகவே இருந்துட்டு எது எதுக்குமே ஒரு நல்லா கலந்துக்க முடியாமல் இருக்கிறாரு நானும் அந்த ஃப்ரீயாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி வாங்கணும் அந்த மாதிரிலாம் பெருசாக ஆசை கிடையாது நானும் ஃப்ரீயாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் பையன் எப்படிங்க நல்லா பேசணும் அப்படின்னா சாஃப்டாக பேசணும்னா ரொம்ப சாஃப்ட் அவனுக்கு வந்து நான் பேசுறது இல்லைன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஃப்ரெண்டோட அம்மாட்டெலாம் போய் நீங்கள் உங்கள் பையன் கூட அதிகமாக ஸ்பெண்ட் அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேங்க பட் எனக்கு இந்த ஃபோன் ப்ராப் அவன் கூட பேசியில் ஃபோன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு இந்த எனக்கு இந்த இது கட்டிங் மணியில் கொடுத்தாருன்னா அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஏன்னா எடுத்துகிட்டு போயிருந்து பண்ணி தராருன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குண்ணா அப்போ வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் அவனுக்கு அதனால் அவங்க கூட எனக்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆனால் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அது முடிய மாட்டேங்குது எனக்கு காலையில் கூட கேட்டேன் அவனோட கிளாஸ் என்ன பிரச்சனை இருக்குது ஏதோ கேர்ள்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா என்னோடய ஃப்ரெண்டு ஏன்னா எனக்கு வந்து அவன் கிளாஸில் இருக்கிற பசங்களோட அம்மாவுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னா பொண்ணுங்களோட அம்மாங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க பையன் நல்ல வயசு பையனோட இல்லை பொண்ணுங்களோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்களோட இல்லை பேச மாட்டாங்க நீங்கள் எப்படி அப்போ ஸ்கூலுக்கு போவீங்களா ஸ்கூலுக்கு இவ்வளோ வருஷம் இவ்வளோ நான் தான் கொண்டு போய் கொண்டு போய் ட்ராப் நான் இப்போ பிக்கப் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒன் அண்ட் ஆஃப் நான் தான் அஃபின் அஃபின் பிக்கப் பண்ணிட்டு இருந்தேன் அவனை போய் போய் அந்த டைமுக்கு நான் போய் போய் அஃபின் ஃபுல்லாக நான் வந்து பிக் பண்ணிட்டு இருந்தேன் காலையில் அவர் கொண்டு போய் விட்டுருப்பாருங்க இல்லைன்னா ஆஃபர்ஸ் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் காலையில் திடீர்னு உங்கள் ஜாப் வந்து அவ்வளோ அது வந்து பெரிய ஆணையும் வர வர வேண்டாம்னு கூட நினைக்கிறீங்களா உங்கள் பையன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ஜாபில் பெரிய பெரிய ஏர்னிங் எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு நல்லா நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணேன் பட் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு இப்போ எனக்கு ஏர்னிங்லலாம் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஆனால் எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் மைண்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல் வேணும் எல்லாருக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் அதாவது அப்புறம் நான் என்னென்னா இவ்வளோ நாளாக வெளியில் நான் வீட்லேயே இருந்தாலும் மேலே கீழே அவங்க கூட ஏதாவது பேசி பிரச்சனை அப்படி ஃபுல்லாக வீட்லேயும் இருக்கவும் முடியும் ஏன்னா நான் இப்போ ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் இயர்ஸாக வீட்லேயே இருந்து பிஸ்னஸே பண்ணி பழகிட்டு ஒரு ஃபுல்லி ஹவுஸ் ஒய்ஃபாகவும் எனக்கு இருக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கடையிலனாலே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான் இவ்வளோ நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க்கிங்லேயே இருந்துட்டு இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன படிச்சீங்க நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சேன் எங்கே படிச்சீங்க நிர்மலா காலேஜ் உட்காந்து எல்லாத்தையுமே படிக்க வச்சு எல்லா எல்லாமே ஒரு டிகிரி படிக்க படிக்க வச்சுருக்காங்க அப்போவே எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட் நிறைய எல்லா வீட்டுக்கு போகணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பட் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஆமாம் இவ்வளோ க கன்சர்ன் நீங்கள் ஒன் இயர் ஆச்சுன்னு சொன்னீங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ணி விட்டு அந்த ஒன் இயரில் அவர் ஏதாவது வேறு ஜாப் ட்ரை பண்ணாருங்களா இல்லை ஒரு டைம் ட்ரை பண்ணாருன்னா பட் வந்து எங்கன்னா ஏதோ நார்த்தில் ஏதோ ஓரளவுக்கு கூப்பிட்டாங்க இவர் அசுமாக இது பண்ணப்போ சேலரி சிக்ஸ்டி தௌசண்ட் சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவங்க வர சொன்னாங்கன்னா டிக்கெட் கொடுத்தர வந்து மீட் பண்ணேன் பட் அவர் எதனால் போகலன்னு எனக்கு தெரியல நமக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் போகலன்னு விட்டாங்க இப்போ இவங்க அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாலேருந்து வந்தாங்க அப்போ அவங்க அவங்க ரொம்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்போ அவங்க அவங்க அவர் சொல்லியிருக்காரு நார்த்லலாம் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஏஜ் மாதிரி இருக்கிறது ஃபேமிலியில் விட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஜூரில் வேணால் பிளான் பிளான் போடுறாங்க அது வேணா நான் பண்ணுறேன் நான் ஒரு ஜூர்னால் நீ நைட் ஏறினா காலையில் வந்துடலாம் சாட்டர்டே சண்டே கூட நீ ஃபேமிலியை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அதனால சரி அக்செப்டபுளாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இதில் வந்து போகலாம் போய் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் அப்படி ஏன் எங்கள் வீட்டிலே இருக்கிறான் என்ன பண்ணுறது இது பண்ணுறான்னு கேட்டுக்க மாட்டாங்க நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் துட்டு சைஸாக நினைப்பாங்க மாமியார் நான் வந்து நான் வந்து செலவு பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட ஒன்றா நான் இந்த கடை ஷாப் வச்சு இதானதுலேயே ரொம்ப முதல்ல நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க நீட்டாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி நீட்டாக தான் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஷாப் வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனதுலேருந்து எனக்கு டைமும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங்ஸில் ஒரு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நல்லா தான் இருக்குது <laughs> இதுவே நீ எப்படி ஃபீல் இல்லை பிரச்சனால ட்ரெஸ் பண்ண ஆனால் நான் வந்து ட்ரெஸ் பண்ண ஏன்னா கடைக்கு வந்தாங்கனாலே கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களோட உங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டார்ச் போடாமல் வெளியே போடவே சுடிதார்ஸ்லாம் காட்டனில் வச்சுருக்கேன்னா ஸ்டார்ச் போடாமல் போடவே மாட்டேன் அந்த மாதிரிலாம் ஒரு கீப் அப் பண்ணிட்டு இப்போ எனக்கு எதுவுமே முடியாமல் எல்லாம் ஒரு டிப்ரெஷனில் வேலை செய்ய முடியாது அதை விட்டாச்சுன்னு ஸ்டார்ச் போட்டு அது கொடுத்துடும் டேங் பண்ணி வாங்கி நான் ரொம்ப சிரமமாக இருந்த மாதிரி நான் விட்டுட்டேன் இப்போ என்னென்னா சார் சிரமம்னா அவங்களால செய்ய முடியாதனாலயா இல்லை எல்லாரும் பேசுகிறாங்களா செய்ய முடியும் செய்ய முடியும் நம்ம மாமியார் மாமனார் மாமியார் அதாவது அந்த மாதிரி செய்யறது நீங்கள் அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனால ஏதாவது பேச இல்லை மாமனார் எப்பவுமே சொல் ட்ரெஸ் பண்ணிக்கிறது சொல்ல மாட்டாருங்க அதெல்லாம் அவர் கூட வரையில கொஞ்சம் பந்தாவாக இருக்கணும்னு நினைப்பாருங்க ஆனால் நான் ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது செலவு செலவு பண்ணுறேன்னு சொல்லுவாள் நீ வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு ஹைஸ்கூல் போகலான்னு பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ அப்படி சேர்த்து ஒரு சாரீ ஒரு ஏழு சாரீ எடுத்துகிட்டு வந்தேன் சாரியே இல்லைன்னு சாரியே வேர் பண்ணாமல் சுடிதாரே வேர் பண்ணிட்டு இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது வந்து நான் எங்கள் அத்தைக்கிட்ட ஃபுல்லாக காமிச்சேங்க அத்தைக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு சாரீ அத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஒன்று போடு ஒன்று வச்சுப்பா நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அத்தை எங்கேயுமே வெளியில் போக மாட்டாங்க ஜாஸ்தி வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க அதனால் இங்கே வச்சுப்பான்னு சொன்னாங்க ஆனால் நேற்று வந்து முந்தா நேற்று நைட்டு அத்தைகிட்ட காமிச்சேன் நேற்று சாயங்காலம் நான் எங்கள் பாட்டி விழுந்துட்டாங்க பார்க்கறது கூப்பிட்டு போனேன் அத்தை மாமான்னு போகல மாமா ஏதோ சொன்னதுக்கு நான் பையன் வீட்டில் இருந்தோம் எனக்கு அவர் வந்து என்னை சொல்ல நான் வந்து அவ அவங்க பையனை சொல்ல அவர்கிட்ட உன்னோட செலவுக்கு தாங்காது அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன் எனக்கு என்ன செலவு பண்ணிட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் மச்சம் கொடுக்கல என்னோட சா இதில் தான் ஏழு மணி தான் எடுத்துருக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி அதுக்குள்ளே அத்தை அங்கே சொல்லி அவங்க அப்படிலாம் சின்ன சின்ன இந்த மாதிரிலாம் ஒரு எனக்காக மச்ச எதுவும் அதனால ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க ஹர்ட் ஆகுறேன் இது வந்து நான் இது வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க முதல்ல நல்லா ஹர்ட் ஆகிட்டு இருந்தேன் முதல்ல வந்து இவங்க இதெல்லாம் பேசினாங்கன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் எனக்கு ரொம்ப டென்ட் ஆகி அவங்க கூட இது தப்பு இது கரெக்டு நான் பேச போய் வாக்குவாதம் பண்ண போய் தான் என்னை பிடிக்காம போச்சு இப்போ நான் என்னோடய வேலை நானும் பிஸியாகவே இருக்கிறங்காட்டி நான் சரி அவங்களுக்கும் ஏதாவது பண்ணுவோம் நம்ம இப்படியே இருந்தால் தான் நம்ம கிட்ட கோவப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்வின்ஸ்க்காக நானும் பண்ணி எல்லாமே பண்ணுறேன் ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து உண்மையாலுமே பார்த்தேன்னா நம்ப மாட்டாங்க உண்மையாக பார்த்தேன் நான் எது நான் வந்து அளந்து பார்த்தெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க இப்போ நான் ஒரு யதார்த்தமாக எதார்த்தமாக யதார்த்தமாக இருப்பாங்க சமையல் பண்ணால் நான் அவங்க கொடுக்குறாமல் கொடுக்க மாட்டாங்க நான்வெஜ் செய்யணும்னா அரை கிலோ எடுத்துனா பாதியெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் எங்கள் அத்தை வந்து அளந்து பார்த்தா எனக்கு தருவாங்க ரொம்ப கம்மியாக யோசிச்சு பார்த்தா கொடுப்பாங்க அதில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஆனால் நான் வந்து எனக்கு நான் இவ்வளோ தர்றேன் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்னா நான் என்னோடய இதே சொன்னேன் நான் வந்து யாருக்கு எது செஞ்சாலும் சமையலே செஞ்சு நான் கொடுப்பேன்னா எனக்கு கம்மியாக வச்சுட்டு நான் நிறையா எடுத்து கொடுத்துருவேன் நான் அந்த மாதிரி எனக்காக நான் வைக்கணும்னு நினச்சி நான் வைக்கவே மாட்டேன் ஃபுட்டுலாம் வந்து நான் நிறையா செஞ்சு அம்மா அப்பா தான் எல்லாத்துக்கும் நான் நிறையா செஞ்சு செஞ்சு எடுத்துட்டு போவேன் நான் ஏதாவது செஞ்சேன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவேன் கம்மியாகவே செய்வேன் கண்டிப்பாக கீழே நிறையா தான் கொடுக்கணும் சரி இந்த ஜாப்னால உங்களுக்கு இது ஃபேமிலி லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து கடையோட முன்னாடி போடுறதில்ல போட முடியுது இல்லை நைட் லேட் ஆகிடும் அவர் டிஃபன் இல்லாமல் இருப்பாருன்னா அப்புறம் ஃபோன் பண்ண வரேன்னா டிஃபன் நான் போய் டென் ஓ கிளாக் மேலே டிஃபன் செய்யணும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு என்ன முதல்ல நல்லா சமைச்சிட்ருப்பேன் எனக்கு இப்போ என்ன சமைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு மைண்டில் அப்படி இருக்குது ஆனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணுறாரு எனக்கு தெரியுது செஞ்சுட்டு வந்து அவர் பாட்டுக்கு மார்க்கெட் பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துக்குவாருங்க எனக்கு என் மனசுக்கு தெரியுது அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாருங்க ஆனால் எனக்கு இந்த ஜாப் இல்லாததால் ஏதோ ஒரு பிரச்சனை தான் என் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் கூட நீங்கள் லேட்டாக வீட்டுக்கு போகலாம் இல்லைங்க அதனால இல்லைங்க இவர் வந்து எனக்கு வந்து கடை வந்து ஒரு eight seven thirty eight close பண்ணிக்கலாம்னா இவர் கட்டிங் பண்ணுறவர் இருக்காருங்க அவர் வந்து நைட்டு வருவார் நீங்கள் seven o'clock eight o'clock தான் வருவார் ஏன்னா எனக்கு இன்னொரு டெய்லர் இருக்கிறாப்பிள்ளைங்க அவனுக்கு இவருக்கு ஆகாது இவர் தான் கட்டிங் பண்ணுறாருன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வர மாட்டாங்க இதுதான் ப்ராப்ளம் இந்த மாதிரி உள்ள நிறைய ப்ராப்ளம் பேசினா அது அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அது அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி போய் போய் எனக்கே ஒரு கிடப்பே ஆயிடுச்சு போய் டியூஷன் போயிடுவாங்க நீங்கள் சொல்லித்தர தர வேண்டிய டியூஷன் போயிடுவான் அங்கே போய் படிச்சுக்கலாம் வீட்டு வேலையும் நீங்கள் மார்னிங் முடிச்சுட்டு வந்துடுவீங்க சமையல் முடிச்சுட்டு வந்துடுவீங்க ஆஃப்டர்நூன் போய் சாப்பிட்டுக்குவீங்க நிறைய நாள் சமையல் செய்ய முடியாமல் கடையில் வாங்கிட்டு போவேன் ஈவினிங்களா அதில் அதுலேருந்தே நான் மார்னிங் ஏதாவது வேலைன்னு கிளம்பி வந்துட்டேன்னு வைங்களேன் சரி கொஞ்சம் நான் முதல்ல கொஞ்சம் ஒரு two three months back April ஆக்சுவலாக ஃபிப்ரவரியில் நான் ஜிம் ஜாயின் பண்ணேன் பிங்க்கு அப்போ கொஞ்சம் டூ மந்த்ஸ் நான் அங்கேருந்து early morning five thirty six கிளம்பி வந்துடுவேன் அப்படி எடுத்துகிட்டு பிங்க் வந்து செஞ்சுட்டு எயிட் ஓ கிளாக் திரும்பி போவாங்க கொஞ்சம் பாட்டில் ரெடியூஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் கழித்து எனக்கு ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சது அது என்னன்னு பார்த்தா ரொம்பவே பெயின் வந்து டாக்டர் போய் டாக்டர் இந்த எண்ணெய் போடுறாங்க அவங்கக்கிட்ட போய் எண்ணெயெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா பட் அந்த ஷட்டர் வந்து கடையோட ஷட்டர் டைட்டாக இருந்தாங்கட்டு அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு ஷட்டர் டைட் ஆனது ஷோல்டர் நீங்கள் டெய்லி வெயிட் பண்ணுறீங்க அதனால பெயின் வந்துச்சு அப்போ அதை அப்படியே கேப் விட்டுட்டு அப்படியே விட்டுருக்கேன் காலையில் எழுந்திரிக்க முடியறதில்ல அப்போ அதை அப்படியே விட்டாச்சு அப்புறம் பார்த்து ரொம்ப திடீர்னு ஒரு இந்த டூ மந்த்ஸில் எனக்கு எப்பவுமே ஒரு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வெயிட் இருக்குன்னா டூ மந்த்ஸில் சிக்ஸ்டி எயிட் வந்துட்டேங்க வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறம் எங்கே போனாலும் இப்போ வந்துட்டு என்னோடய மைண்டு இப்போ பாரு ஒரு மாதிரி படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரியே இருந்தங்காட்டி நான் இப்போ டாக்டர் அவர் அவரை அவரை கூப்பிட்டு நான் வடக்கஞ்சியில் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொன்னேன் அனீமிக் அனிமிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ நாடி அடி பிடிச்சி தான் பார்த்தாங்க எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிங்கன்னா அனிமிக் ஆகிட்டீங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் அது சாப்பிட்ருக்குறாங்க இப்போ வந்து ஹீமோக்ளோபின் ஆட் ஆகிறதுக்காக என்ன சாப்பிடணும் அதை சாப்பிட்ருக்குறாங்க அது வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக ஒழுங்காக சாப்பிடாம இந்த கண்டினியூட்டியாக சாப்பிடாம எதனால ஷோல்டர் பெயின் வந்து ஷோல்டர் பெயினால் இல்லைங்கண்ணா இன்னும் இர்ரெகுலர் சாப்பாடாக இருந்துச்சு அன்டைம் ஃபுட்டாக எடுத்துக்கணும் கரெக்டான இந்நேரம் இங்கே கடைக்கு போகணும் இந்த டைம் போகணும் அப்படிலாம் நான் வச்சுக்கவே மாட்டேன் காலையில் வந்தேன்னா மத்தியானம் சாப்பிட்றது கடையில் விட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ லேட்டாக சாப்பிட்றது நாலு மணிக்கு நைட் பத்து பதினோரு மணிக்கு சாப்பிட்றாங்க சாப்பிடாம விட்டுருது மத்தியானம் சாப்பிடாம விட்டுருது காலையில் சாப்பிடாம ஒரு அன்டைமாக ஒரு ரொம்பவே அன்டைம் ஆகி ஸ்நாக்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வடை டீ வடை டீ இல்லைன்னா ஸ்நாக்ஸ் வடையெல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸு கேக் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அதனால வெயிட் போட்டு அதனால் கொஞ்சம் ப்ரொக்யூமெண்ட் ஜாஸ்தியாக எனக்கு டக்குன்னு வெயிட் போட்டேன் அப்போ ஹீமோக்ளோபின் கம்மியானாலும் வெயிட் போடுவாங்க ஆனால் நான் மேரேஜுக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் இருந்த வெயிட்டே வந்துட்டேன் அப்போ அப்புறம் நான் கம்மி பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நான் எதுக்கு பண்ணல எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் பண்ணல அவர் வந்துட்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கனால ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் சிக்ஸ் வீக்ஸ் கழித்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஜாப் கிடைச்சதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அவருக்கு ஜாப் பெங்களூரில் ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இப்போ எப்போ ஜாயின் பண்ணலான்னு இல்லை அவர் பிளான்ட் ஓப்பன் ஆகலைங்க அந்த பிளான்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமில் ஓப்பன் ஆகும் டூ மந்த்ஸ் ஆகும் பிளான்ட் ஓப்பன் ஆகுது இப்போ ஆகஸ்ட் சிக்ஸ்த்து வந்து ஒருத்தர் அங்கே அங்கே பிளான்ட் இன்சார்ஜ் வருவாருங்களாமா பூனேலேருந்து வர்றாருங்களாமா அவரோட மெயின் பிரான்ச் டெல்லியில் இருக்குங்க வர்றாருங்களாமா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இவர் சொன்னவர் வந்து ஒன் ஆஃப் த டேரக்டருங்க இண்டால சரி அப்போ அவர் அவர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீ போய் அவரை பாரு உனக்கு எந்த மாதிரி ஜாப் வேணும்னு சூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் சிக்ஸ்த்து வந்து போக வேண்டியது இருக்குன்னு சொன்னார் அவங்ககிட்ட அவர் உங்க கூட நல்லா பேசுகிறாரு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அப்போ சண்டை வந்தாலும் பேசி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது இன்டிமிசி இருக்கு ஆமாம் ஏதாவதுன்னு எனக்கு சொல்லுவாருன்னா நான் தான் நிறைய அவர் ஏதாவதுனா சொல்லுவாருன்னா பட் அவர் வந்து அந்த எனக்கு வந்து அந்த மார்க்கெட் லைன் பிடிக்காதனால எனக்கு எதுவும் நான் சண்டை பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஏதாவது சத்தம் போடுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கோஷ்ட்டு அது மட்டும் சொல்ல மாட்டார் பெயின் லாஸ் மட்டும் ஜாஸ்தி சொல்ல மாட்டார் நான் ரொம்ப அவர் கூடயே ஒரு நாளைக்கு நிமிஷம் இருபது எல்லா அதெல்லாம் எதுவுமே நான் கிடையாது அவரும் சொன்னாங்க அப்பா சொன்னாங்க எதுவுமே கூட சொல்ல மாட்டாரு ஆமாம் அவரும் அவங்க அம்மா கூட ரொம்ப மிங்கிளாகி பேச மாட்டாரு இல்லை அவர் பேசிக்காவே அந்த மாதிரி இன்ட்ரோ டைப் அளவாக தான் பேசுகிறேன் பேசுவார் நல்லா வளவலன்னு பேசிகிட்டு இருந்தார் முதல்ல முதல்ல நல்லா நல்லா பேசிகிட்டு இருந்தார் கல்யாணத்தப்பெல்லாம் கல்யாணத்தை இவங்க அப்பாவுக்கு இவருக்கு ஆகவே ஆகாது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்பவுமே அவர் ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் கொழுந்தார் ஒரு இன்டர்ஃபியர் ஆகி அது இதுன்னு மாமியாரும் பொழுதுனார் என்னை பற்றி பேசி அதை டிஸ்டன்ஸ் ஆக்கி வச்சுட்டாங்க கொழுநாள் வந்து கொஞ்சம் டார்ச்சர் தான் எனக்கு இப்போ நான் பேசிக்காதனால தெரியல தெரியல நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு பேசி இவருக்கும் இவன் என் கொழுநாள் டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்போ உங்களோட ஓவரால் ப்ராப்ளம் வந்து ஒன்று வந்து உங்களோட கடை ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா கடையில் வந்து நீங்கள் நினச்சி ஃபுல்ஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு பர்டிகுலர் அதாவது கட்டிங்க்கு ஸ்டிச்சிங் கால் கிடைக்காததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸும் டெவலப் ஆகுது ப்ளஸ் உங்களோட ஹஸ்பண்டோட ஜாப் இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு ஓவராக வந்து இது பண்ணுது ப்ளஸ் இந்த டைமிங் ஆல்சோ கடையில் டைம் நைன் தேர்ட்டி டென் அதனால் வந்து ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல நீங்கள் கோவப்படுறீங்க அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே கொண்டு வந்து ஃபேமிலியில் கோவப்படுறீங்க உங்களோட நீட் அவங்க ஆனால் என்ன எனக்கு வந்து வெளியில் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ரொம்ப அமைதி பொறுமை போகவே வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கேயாச்சும் போகலான்னு பேசினேன் கொஞ்சம் எனக்கு அந்த டென்ஷன் அந்த அந்த இவர் மேலே கட்டிமா சொன்னால இருக்கிற டென்ஷனில் கொஞ்சம் சவுண்டாக நான் பேசிடுவேன் அவங்ககிட்ட ரொம்ப ஒரு அதை கொஞ்சம் காமிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன் ஒரு சில டைம் இவர் சும்மா இருக்கிறான்னு நினச்சா அப்படியே ப்ரெஷர் ஏறுங்க அப்போ காமி விட்டுருவாங்க எதனால் உங்களுக்கு அப்படி ஆகுது அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆனால் அவ்வளோ இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் அவங்க எல்லாரும் இப்படி ஏமாத்துறாங்க இந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டாங்க யாரையுமே எனக்கு இப்போ நம்ப முடியும் நம்ப முடியல எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது இல்லைங்களா ஸோ அட் ப்ரெசன்ட் ப்ராப்ளம் உங்களோட இதுதான் இல்லைங்களா கடை டென்ஷன் டென்ஷன் பட் ஃபினான்ஷியல் வந்து கடனெல்லாம் எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகிருக்கா நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லாஸ் தாங்க அதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப இல்லைங்க அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது பட் சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் திருப்பி திருப்பி கொடுக்குறேங்க திருப்பி கொடுக்க முடியாமல் இன்னும் இருக்குதுங்க கடனை இன்னும் இருக்குதுங்க அது வந்து அவங்க பெருசாக கேட்டுக்க மாட்டாங்க பட் எழுந்தாலும் ஒரு டைமில் கொடுக்க கொடுக்க வேண்டியது அதனால் அதனால் அதனால் நான் கொடுப்பேன் நான் வந்து நான் கரெக்டாக எல்லாமே அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் தான் எல்லாமே பார்க்குறேன் நீங்கள் ஏதாவது கட்டணும் இன்சூரன்ஸ் கட்டணும் எல்லாமே நான் தான் பார்க்குறேன் செக் புக்கில் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அந்த அந்த அவரோட ஃபேமிலி இதெல்லாம் அவர் அனுப்புகிற பணம் எல்லாம் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்களா எல்லாமே அவன் பேங்க்ல இருக்குன்னா எங்கிட்ட கார்டு எல்லாமே இருக்கு ஏதாவது எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க அப்பாவுக்கு தெரியாது ப்ராப்ளம் ஆனதுனால எனக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சு பார்த்தா அப்படின்னா அப்போ அவங்க அப்பா வந்துட்டு எதுவுமே நீ எனக்கு காசு எனக்கு தலையில் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எதையும் கண்டுக்கிறது இல்லைங்க அவரோட செல்ஃபாக அவர் பாட்டுக்கு இருந்தார் அவருக்கு தேவையானதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து எப்படி சொல்கிறது அவரோட மென்டலாக மென்டலி அவர் வந்து என்னென்னா யாரையும் நம்ப மாட்டார் அந்த மாதிரி அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மெயினில் யார் கிட்ட வேணால் எப்படி வேணால் பேசுவார் இப்போ வந்து இவர் உங்களை ட்ரெஸ் பண்ணுறாரு அதனால எல்லா டிரான்சாக்ஷன் மந்த்லி மந்த்லி அனுப்பிடுவாருங்களா அவரோட அக்கௌண்ட் காமிச்சிருவாரு காமிச்சிருவாரு நான் ஏதாவது எடுத்து யாராவது கொடுக்கணும்னா எடுத்து கொடுக்கணும் இதனால அவங்க ஃபாதர் எதுவும் உங்களுக்கு அவங்க அப்பா ஏதாவது அது தெரியாது தெரியாது அப்படி எப்படி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க அதுக்கு இவங்க அனுப்பிச்சுட்ருவாப்பே இப்போ வந்து அவங்க அவங்க காதல் பேசி இருக்கு அதாவது அவன் அவங்க அப்பாவுக்கு மந்த்லி மந்த்லி அமௌண்ட் அனுப்பிச்சிருவாங்க சரி சரி அதனால் அது வந்து இது அவங்களோட இது அவங்க அப்பாவோட ஃபினான்ஷியலாக எதுவும் பேசிக்கிறது இல்லைங்க இப்போ இவன் அக்கௌண்ட்டில் எனக்கு இங்கே அனுப்பிச்சிட்டா அப்படின்னா இதோ அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்குங்க சரி நான் எனக்கு சிட்டு அவங்களோட பணத்தை வந்து ஏதாவது இது பண்ணுறதுக்காக நான் நிறைய சிட்டுலாம் போட்டு கொடுத்துருவேன் அதுக்கெல்லாம் எடுத்து எடுத்து நான் கட்டிடுவேன் சிட்டு முடிச்சுன்னா எடுத்து அவனோட அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் ஸ்டேட் பேங்க்கில் போடலாம் அதெல்லாம் என்ன தான் அப்படி ஏதாவது பண்ணுறதுன்னா பார்த்து பண்ணி கொடுப்பேன் நீங்கள் ஹெல்ப் ஹெல்ப் நான் அவர் இங்கே வந்து செட்டில் ஆகிடுவாருன்னா எப்படி தெரியல அது தெரியலங்க சொல்ல முடியாது ஜாப் கிடச்சுன்னா என்னை வந்துட்டு வரணும் அவர் அனுப்பி எவ்வளோ வருஷம் ஆச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இது இது இந்த நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் அவரோட டிரான்சாக்ஷன் எப்படிருந்து பண்ணிட்டு இருக்கீங்க வந்து ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக பண்ணுறேன் நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பண்ணிட்டு எப்போ அவங்க துபாய் இப்போ சிக்ஸ் ஜான்வரியில் ஜான்வரி கிடைக்காது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இதுதான் உங்கள் ப்ரெசன்ட் ப்ராப்ளம் ஒரு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இல்லைங்களா உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணுற அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ரொம்ப எல்லாமே ஷேர் எனக்கு இன்னொன்று என்னென்னா அக்கா சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் அக்கா கூட சொல்லுவீங்க ஆ இப்போ வந்து எனக்கு என்னோடய பிரச்சனையும் சொல்கிறேன் எனக்கு முடியுது ரொம்ப ஒரு மாதிரி ஃபெட்டாக டயர்ட் ஆகிடுச்சு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்னோடய பிரச்சனை டெய்லி இதே தான் என்னோடய பிரச்சனை இதை போய் நான் என்ன எனக்கு வந்து அது சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இன்னொன்று எனக்கு அதான் சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா நீங்கள் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது பெருசாக எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னோடய பிரச்சனை இப்போ இல்லை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே